وسلم خيركم من تعلم القرآن وعلمه أو كما قال الصلاة والسلام அந்த சராசனங்கள் அனைத்தையும் படைத்து பரிபாலித்து போஷித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏகவல்லான் அல்லாவுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லா கலாத்தனும் கருணையும் சலாம் என்னும் விதேசமும் அகிலத்தார்களுக்கு அறக்குறையாகவும் உலகத்தாவர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக வேண்டியும் அல்லாரபுலகு செல்ல ஜலாலகுவால் அனுப்பப்பட்ட திரையை சூழல் என் கண்ணிலும் இனிமையான முகமது முஸ்தபா சொல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் மீதும் அவள் தலை பின்தொடர்ந்த சகாபாக்கள் சாதகங்கள் நாள் வரை வரக்கூடிய முஸ்லிம்கள் முஸ்லிம்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே அல்லாஹுல் அழுத்தச்சல்ல ஜலாலமும் எந்த விஜயங்களை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடத்துமாறு சொல்லியிருக்கின்றானோ எந்த விஜயங்களை நமக்கு ஹலாலாக்கி இருக்கின்றானோ ஆபமாக்கி இருக்கின்றானோ அந்த விஜயங்களை மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கும் படியும் இறைகளை வேண்டாம் ஹராம் கூடாது என்று என்றெல்லாம் சொல்லியிருக்கின்றானோ அந்த விஜயங்களை விட்டு நம்மை பாதுகாத்துக் கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் தக்குவாவை கொண்டு நடக்க நேரின்றேன் கணேசுக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாமல் அழைத்த எங்களை ஒரு சிறந்த மாதத்திலே அம்மா எங்களை ஆக்கி வைத்திருக்கின்றார் இது ஒரு கண்ணியமான மாதத்துக்கு சிறப்பான ஒரு மாதத்துக்கு முபாரக்கான ஒரு மாதத்துக்கு தயாரிக்கக்கூடிய தயார் செய்யக்கூடிய தயாராகக்கூடிய ஒரு மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது கண்ணியத்துக்குரிய செல்லப்பாபு அவர்கள் ரமதானுடைய மாதத்துக்கு இரண்டு மாதத்துக்கு முன்னாலேயே ரமதானுக்கு தயாராகுவார்கள் அதற்காக வேண்டி துவா கேட்பார்கள் என்ற விடயத்தை தெளிவாக ஹதீஸ்களிலே காணப்படுகிறது اللهم بارك لنا في رجب والشعبان وبلغنا رمضان يا الله ரஜபிலையும் ஷாபானையும் ரமதானுக்கு முன்னால் இருக்கக்கூடிய ரஜபையும் ஷாபானையும் எங்களுக்கு வழக்கத்தாக்கு தந்திரியாங்களா முதல்ல ரமதான் அதே நேரத்தில் யாருங்களா அந்த ரமதானை அடையக்கூடிய பாக்கியத்தையும் எங்களுக்கு தந்திரியாங்களா இந்த துவாவை நடித்தல்லா அலுவலகம் அவர்கள் ரஜமுடைய ஆரம்பத்தில் இருந்தே கேட்டு வருவார்கள் ஏன் காரணம் என்றால் ரமலானுடைய மாதம் அது ஒரு முக்கியமான மாதம் இது நம்மை விட்டு தப்பித்தை போய்விட்டால் அந்த வருடம் ஒரு நமக்கு ஒரு பெரிய நஷ்டத்துக்குரிய வருடமாக ஆகிவிடும் என்பதை நபிசல்லாம் அலுவலம் அவர்கள் உண்மைக்கு படித்து தந்தார்கள் கணேசுடைய மேலான பெரியார்களை சுகர்களே எனவே ஒரு கண்ணியமான மாதம் இந்த மாதம் கண்ணியமானதுக்கு பல காரணங்கள் இருக்கின்றது இதுவே நோன்பு கடமையாக்கப்பட்டது ஒரு காரணம் அதே நேரத்தில் கணியத்துக்குரிய மேலான பெரியார்களை சகோதரர்களே இன்னொரு முக்கியமான காரணம் ரமவான் மாதம் கண்ணியப்படுத்தப்படுவதற்கு பழக்கம் செய்யப்படுவதற்கு ஒரு முக்கியமான காரணம் அந்த மாதத்திலே தான் அம்மா பரானை இறக்கினான் அல்லாயிரத்திலே கண்ணியமானது பரான் அல்லா இடத்திலே சண்டையானது அல்லாயிரத்திலே அல்லா இடத்திலே உயர்வானது எனவே இந்த பரான் எதெல்லாம் சம்பந்தப்படுகின்றதோ இந்த குரானோட எதையெல்லாம் சம்பந்தமானதோ அது அனைத்தும் கண்ணியமானது அது அனைத்தும் உயர்ந்தது அது அனைத்தும் அல்லாயிரத்திலே சிறப்புக்குரியது என்பதை நாம் ஏனைய பல திருவசனங்களின் மூலமாக அறிந்து கொள்ளலாம் அம்மா இந்த பரவான் இறங்கிய மாதத்தை அம்மா முபாரக்கான மாதம் என்பதாக கூறியுள்ளார் அதே நேரத்தில் கணிக்கக்கூடிய மேலான பெரியாசிரிய சகோதரர்களே எந்த நாளையில எந்த இரவையில இந்த பரான் அது பூர்ணமாக இறக்கப்பட்டதோ அந்த இரவை அம்மா கண்ணியப்படுத்தியிருக்கின்றார் இளையத்தில் பதினெண் சொல்லக்கூடிய இரவை நாம் சொல்கின்றோமே ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது கைலுமின் ஆட்சிஷர் ஆயிரம் மாதங்களை விட சிறந்த மாதம் இந்த இரவு கண்ணியப்படுத்தப்படுவதற்கு முக்கியமான காரணம் இந்த இரவுலே தான் அம்மா ஒரு ஆணை பரிபூர்ணமாக இறக்கி வைத்தான் அதே போது இந்த எந்த நதியிலே வழங்கப்பட்டதோ அந்த நதி கண்ணியமானவர்கள் அதே முகமது முஸ்தபா சொல்லலாம் அதே சொல்லலாம் அனைத்து நபிமார்களை விட மிக கண்ணியத்திலே உயர்ந்த ஒரு சிறந்த நபியாக இருந்தார்கள் காத்தமுள் அங்கியாவாக இருந்தார்கள் முதலிலே சுரக்கம் செல்லக்கூடிய நபியாக இருக்கின்றார்கள் காரணம் அவர்கள் இறுதி நபி என்பதற்கு மாத்திரமல்ல இந்த பரான் அடங்கப்பட்ட நபி அதே போல இந்த அம்மாயிரத்தில் இருந்து யார் கொண்டு வந்தாரோ அந்த மலர் அந்த ஜிபரால் அழைக்கலாம் அவர்கள் சிறந்தவர் அவர்தான் மலக்குவதனுடைய தலைவர் அதேபோல் கண்ணியத்துக்குரிய மேலான பெரியாருடைய சோழர்களே எந்த உம்மத்தின் மீது இந்த குரான் இறக்கப்பட்டதோ எந்த உம்மத்தின் மீது குரான் இறக்கப்பட்டதோ அந்த உம்மத்து கண்ணியமானவர்கள் கையரும் அதாவது அல்லா كنتم خير أمة أخرجت للناس كنتم خير أمة الله இந்த உம்மத்தை خيراக ஒரு ஒரு சிறந்த உம்மத்தாக அல்லாஹ் இருக்கின்றான் அது மாத்திரமல்ல கண்ணியத்துக்குரியவர்களே இந்த பயிரான உண்மத்திலையும் என் யாரு இந்த பரானை கற்றுக்கொள்கின்றார்களோ கற்றுக்கொடுக்கின்றார்களோ அவர்கள் அந்த பயிரான உண்மத்திலையும் சிறந்தவர்கள் யாரு இந்த பரானை கற்று அதனை சிறாருக்கு கற்றுக் கொடுக்கின்றார்களோ அவர்கள் தான் உங்களிடம் மிக சிறந்தவர்கள் என்பதையும் அல்லா பரான்லே சொல்லி காட்டுகின்றான் மேலான பெரியார்களே சமூகர்களே இந்த பரான் யாரால சம்பந்தப்படுகின்றதோ எதனால சம்பந்தப்படுகின்றதோ அது அனைத்தும் கண்ணியமானது அல்லா இடத்திலே உயர்ந்த இடத்திலே இருக்கக்கூடியது எனவே நினைச்சுக்கூடிய மேலான பெரியார்களே சகோதரர்களே அப்படியாப்பட்ட பரான் இந்த நம்மிடத்திலே இருக்கின்றது வெறும் ஒரு புத்தக வடிவத்திலே மிக கவலைக்கூடிய விஷயம் வெறும் குரான் ஒரு புத்தகத்துடைய வடிவத்தில் இங்கு ஒவ்வொருவருடைய வீட்டிலேயும் சிலருடைய வீட்டிலும் பத்து பதினைந்து குரான்கள் இருக்கின்றது ஒவ்வொரு மசிதிகளையும் எந்த புறப்பாடும் இல்லை வடிவத்தில் இறதி வடிவத்தில் மாஷா அல்லா பரான் இருக்கின்றது குடியவர்களே நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் இந்த கிதாப் வடிவத்திலே இருக்கக்கூடிய குரான் இந்த அளவு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்றது இந்த அளவு நம்முடைய வாழ்க்கையை நாம் இந்த குரானை எடுத்திருக்கின்றோம் வாழ்க்கையில் எடுக்கிறது எப்படி போனாலும் அந்த கிதாப் வடிவத்திலே இருக்கக்கூடிய குரானை உதவத்துக்கு கூட நம்மளே அதிகமானவர்களுக்கு டைம் இல்லை நேரம் இல்லை ஒரு ஐ ஒரு ஐ போனினா ஒரு அஞ்சு நிமிஷம் போகும் ஒரு ஐந்து அவசரத்துல மிக கஷ்டப்பட்டு வந்துடுறாரு மிக கஷ்டத்தோட சிரமத்தோட சிக்கி சிக்கி ஓடக்கூடியவருக்கு ஒரு ஐந்து ஒன்பதுக்கு ஒரு ஐந்து நிமிடங்கள் போதும் அப்படி ஒரு ஐந்து நிமிடத்தை இந்த பிராணுக்காரர்கள் கொடுக்கிறார்களா என்று கேட்டால் அப்படி கொடுக்கக்கூடியவர்கள் நம்மளுக்கு மிகவும் குறைந்தவர்கள் தமிழர் அதாவது ஒரு ஆணுக்கு நேரம் கொடுக்கிறார்களா என்று கேட்டால் அதை கொடுக்கிறார்கள் என்று சொல்லுவது மிக சிரமமாக இருக்கின்றது அந்த அளவு கண்ணியத்துக்குரிய நிலாத பெரியார்கள் சகோதரர்களே இந்த பலாருடைய விஷயத்துல நாம் பொதுப்போக்காக அலட்சியமாக இருந்து கொண்டிருக்கின்றோம் பலார் ஓடுவது அதற்காக சுகான ஓட்டாள நன்மைகள் வைத்திருக்கின்றார் கண்ணியத்துக்குரிய நிலாத பெரியார்கள் சகோதரர்களே ஆனால் இன்னொரு விசேஷம் என்ன தெரியுமா இந்த பிராணிலே என்னொன்றுக்கும் அல்லா அதை கேட்பதிலே நன்மைகள் வைக்கல இந்த பிராண தவிர பிராணுடைய ஆயத்தை யார் கேட்டுக் கொண்டிருக்கின்றார்களோ கேட்கக்கூடிய மனிதனுக்கும் ஒரு எழுத்துக்கு ஒரு நன்மையை அல்ல அளித்திருக்கின்றார் சொல்லக்கூடிய சில சகாபாக்களே என்னை அழைத்து நீங்கள் எனக்கு வானை ஓடி என்று சொல்வார்கள் யார் சொல்லுமா நான் உங்களுக்கு பொறாமை ஓடி நான் உங்களுக்கு பொறாமை ஓடி மீது இறக்கப்பட்ட வேகம் அதை மிக சரியாக ஓடக்கூடியவர் நீங்கள் உங்களுக்கு நான் இப்படி பொறாமை ஓடி காட்டுவது சொல்வார்கள் இல்ல என்னுடைய மனம் குரானை கேட்பதற்கு விரும்புகின்றது எனவே குரானை ஓதி காட்டுங்கள் கேட்டுக்கூடிய வேளாண் பெரியார்கள் சுகரங்களே இந்த குரானை ஓதுவது எப்படியோ குரானை கேட்கறதுக்கும் நமக்கு நேரம் இல்லை என்றால் நான் பெரிய நஷ்டவாதிகள் இந்த குரான் எந்த உண்மத்துக்கும் இறக்கப்படவில்லை எந்த ஒரு இறக்கப்படவில்லை இந்த உம்மத்திலையும் அவ்வா முஸ்லிம்களுக்கு அவ்வா இந்த குரானை ஒரு நிர்மதியாக ஒரு புத்திகமாக ஒரு ஒரு கண்ணியமான ஒரு நேரடிக்குரிய ஒரு சாதனையா அல்லா தந்திருக்கின்றார் இதை நாம் பயன்படுத்தாவிட்டால் நம்மை போன்ற நஷ்டவாதிகள் யாரும் இல்லை எழுத்துடைய மேலான பெரியார்களே சோழர்களே இந்த முஸ்லிம்களுக்கு தான் இந்த பலானை ஓடுவதற்கு இந்த பலானை படிப்பதற்கு நேரம் இல்லை ஆனால் எத்தனையோ அந்நியர்கள் எத்தனையோ அந்நியர்கள் எங்களை கேட்டிருக்கின்றார்கள் உங்களுடைய பலானிலே ஒரு பிறகு இருந்தால் கொடுங்கள் எங்களுக்கு அதை வாசித்து பார்ப்பதற்கு பாலை விளம்புவதற்கு எங்களுக்கு ஒரு பிறவியை குடிங்கள் ஆசையோடு கேட்கின்றார்கள் எல்லா மொழிகளை இருக்கின்றது ஆங்கிலம் இருக்கின்றதா ஆங்கிலத்தில் ஒரு திறமையை தாருங்கள் தமிழ் இருக்கின்றதா தமிழில் ஒரு திறமையை தாருங்கள் சிங்களம் இருக்கின்றதா அது சிங்கள மொழியில ஒரு திறமையை தாருங்கள் என்று ஆசையோடு கேட்கின்றார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே ஆனால் முஸ்லிம்கள் பலரால் இறக்கப்பட்ட என்பதை காட்டக்கூடிய ஒரு உண்மத்தாக இருக்கக்கூடிய இந்த முஸ்லிம்கள் இந்த குரானை எந்த அளவு பார்க்கின்றார்கள் எந்த அளவு பார்க்கின்றார்கள் எந்த அளவு ஓடுகின்றார்கள் என்று அதை கேட்டால் அது மிக கவலைக்கூடிய விஷயமாக இருந்து கொண்டிருக்கின்றது கிடைக்கக்கூடிய மேலாக தெரியாத சகோதரர்களே இந்த அதை ஓதி கொடுப்பது அதை மலரம் இடுவது அதை குறைகளை ஓதுவது நிகழ்ச்சிக்குரியவர்களே இஸ்மகளிலே அதை ஓதுவதை கேட்பது இப்படி பல சிறப்புகள் இந்த ஆண்டுகள் இருக்கின்றது ஆனால் இது அனைத்தையும் விட மிக முக்கியமான விஷயம் இந்த பராம் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் பெற வேண்டியது இந்த பராம் இருக்கின்றது நிகழ்ச்சிக்குரிய நிலாத பெரியாசை சோழர்களே இது முஸ்லிம்களுக்கு மாத்திரம் வளர்க்கப்பட்டதல்ல இது ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين முத்தத்துங்களுக்கு அது அது லாரைவக்கு அதுல எந்த ஒரு சந்தேகம் இல்ல முதல் முத்தத்தை முத்தத்தைங்களுக்கு அது நேர் வழி காட்டும் நேரோடு காட்டக்கூடியது முத்தத்தைங்களுக்கு ஆனால் பிரகார் இறக்கப்பட்டது முழு மனித சமுதாயத்துக்கும் கொராறு அல்லாஹுக்கு சுபகார முழு மனித சமுதாயத்துக்கும் நேர்வழி அதாவது இறத்திருக்கின்றான் எனவே இந்த குரானுடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு வெற்றி பெறும் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த குரானை ஒரு மனிதன் எந்த அளவு தன்னுடைய வாழ்க்கையிலே எடுத்துக் கொள்கின்றானோ அந்த அளவு தான் அவனுடைய வாழ்க்கை நிம்மதி அடைகிறது நிம்மதி அடைகின்றது அல்ல குரான தெளிவாக சொல்லியிருக்கின்றான் அல்வா இந்த குரானுக்கு பலவிதமான வசனங்களை குரான பாதித்திருக்கின்றான் القرآن بفارس الكلام فرقان بفارس الكلام كتاب بفارس الكلام ذكر أن كورة فارس الكلام ذكر أن كورة الله قرآن بفارس الكلام إنا نحن نزلنا الذكر وإنا له لحافظون إن قرآن إن إن قرآن نعم الإنسان ركزون وإنا له لحافظون அதை நாங்கள் பாதுகாப்போம் அதை நாங்கள் பாதுகாப்போம் கையில் சூழல் மேலாக தெரியாத சகோதரர்களே அதே பரான் அல்லாஹ் சுபஹானஹு தஆலா அலா பிஸிக்ரி இல்லாஹ் தஸ்மஇன்னுல் குலூப் நிச்சயமாக இந்த பரானிலே ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு மனிதர்களுடைய உள்ளங்களுக்கும் ஒரு நிம்மதி இருக்கின்றது ஒரு அலை இருக்கின்றது இன்னைக்கு கன்னியாகுமரிய மேலான எல்லாருடைய சகோதரர்களே அதிகமானவர்களுக்கு வாழ்க்கையில நிம்மதி இல்ல சந்தோஷம் இல்ல வாழ்க்கையில ஒரு பிரச்சனை எதை எடுத்தாலும் பிரச்சனை காரணம் ஒரு அவர்களுடைய வாழ்க்கையில் இல்லை ஒரு ஆணிலே தான் உள்ளங்களுடைய நிம்மதி இருக்கின்றது பணத்தில் அல்ல செல்வாக்கிலே அல்ல அடிப்போ பட்டம் பதவிகளில் அல்ல வாகனங்களில் அல்ல மாத மாளிகைகள் அல்ல ஒரு ஆண் அப்பா நிம்மதியை சந்தோஷத்தை வைத்திருக்கின்றார் அல்லாத சத்துமாக இன்னொரு குழு உள்ளத்துடைய அமைவு அது பணாந்து இருக்கின்றது நம்முடைய வாழ்க்கையை இந்த பரான் எவ்வளவு வந்திருக்கின்றது இந்த பரான் மூலமாக நாம் எவ்வளவு அமைதி கண்டிருக்கின்றோம் தெரிந்து கொள்வதான தெரியாத சகோதரர்களே ஆரம்ப காலங்கள்ல இஸ்லாத்துக்கு வர முன்னால இஸ்லாத்துக்கு வர முன்னால சில சகாபாக்கள் அவர்கள் சொல்கின்றார்கள் நாங்கள் நபியவர்கள் ஒரு ஆணை ஓதுவதை நாங்கள் ஆசையாக கேட்போம் இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னால ஏனென்றால் அதை கேட்கக்கூடிய நேரத்தில் எங்களுடைய உள்ளங்கள் அப்படி அமைதி தேடும் அது அமர் ரவி அம்மா அவர்கள் கூறுகின்றார்கள் அது அமர் ரவி அம்மா அவர்கள் கூறுகின்றார்கள் நான் ஆரம்ப காலங்கள்ல இஸ்லாமின் மீது மிக வெறுப்புள்ளவனாக இருந்தேன் இஸ்லாம் என்றால் எனக்கு மிக வெறுப்பானதாக இருந்தது நபியவர்கள் எனக்கு மிக வெறுப்பானவர்களாக இருந்தார்கள் நான் நபியுடைய தளத்தில் இருப்பதற்காக வேண்டி நாய்பில்லாய் நபியை கொலை செய்வதற்காக வேண்டி புறப்பட்டு கேள்விக்குரியவர்களே நபியை கொலை செய்வதற்காக வேண்டி புறப்பட்டார்கள் அது அமரவியமாக அவர்களுடைய விஷயத்துல ஒரு விசேஷம் என்னவென்றால் அவர் ஒரு விஷயத்தை சொன்னால் அதை நம்ம சொல்லுவோம் வாழ்க்கைக்கு சொல்றது வாழ்க்கைக்கு வாழ்ந்தபடிக்கு சொல்லுவாங்க செய்ய மாட்டாங்க ஏதோ வாழ்க்கை வந்தபடி சொல்லுவாங்க அதை செய்ய மாட்டாங்க அப்படி அவர்களாக இருக்கவில்லை எதை சொன்னார்களோ அதை செய்து காட்டியவர்கள் தான் தர்மரவி எல்லாம் அவர்கள் அதனால்தான் அவர்களை கொலை செய்யக்கூடிய விஷயத்துல குப்பாளர்கள் அந்த அந்த அந்த குப்பாளர்கள் மசூரா செய்தார்கள் மசூரா செய்யக்கூடிய நேரத்துல கேட்கின்றார்கள் யார் தயார் முகம்மது சல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் அவர்களுடைய கணக்கை எடுப்பதற்கு கொலை செய்வதற்கு யார் என்று கேட்கிறார்கள் அங்கே யாருமே அதற்கு முன்வரவில்லை ஒரே ஒரு கப்பல் தெரிந்து நின்றால் அந்த தொடர் ரவி அவர்கள் அந்த உமரை விளங்கி அந்த புத்தகங்கள் சொன்னார்கள் உண்மையிலே இந்த விடயத்துக்கு தனியானவர் நீ நீ மாத்திருந்தான் காரணம் சொன்னால் சொன்ன விஷயத்துல நீ பின்வாங்குவதில்லை சொன்னால் சொன்னது அப்படியே செய்கிறவன் அதனால அவர்கள் இந்த வைராக்கியத்தோட பெரியவர்களை கொலை செய்யக்கூடிய வைராக்கியத்தோட போகிறார்கள் போகக்கூடிய நேரத்தில் நமக்கு அந்த சம்பவம் தெரியும் அதுக்கு பின்னால் சகாதியை சந்திக்கின்றார்கள் அவர்களே அவர்களுக்கு மத்தியில் வாழ்த்தக்க போகின்றது வாக்குவாதத்தை அதுக்கு பின்னால் அவர்கள் தன்னுடைய உமருடைய சகோதரி நாட்டை தலைமைய விஷயத்தை சொல்கின்றார் இப்ப அந்த அமர் ரஜியப்பாங்க அவர்கள் தன் தான் பெற்ற வழிகாட்டிய விஷயத்துல எந்த அளவு கடினமானவர்களாக இருந்தார்கள் என்றால் சொல்லவே எந்த அளவு உறுதியானவர்களாக இருந்தார்கள் என்றால் தன்னுடைய தங்கை அதாவது சகோதரி ஒரு பெண் ஒரே வெச்சன் எவ்வளவு பாத்திரம் உள்ள பெண் அப்படி இருந்தும் கூட அந்த சகோதரிக்கு தப்பிப்பதற்காக வேண்டி அது அவர்கள் சமூகங்களுடைய வீட்டுக்கு போகிறார்கள் அந்த நேரத்தில் குரான் போடப்பட்டுக் கொண்டிருக்கின்றது கட்டுப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அவர்கள் மூலமாக இவரும் அப்பா முன்னியதாகவும் அவர்கள் போய் அதாவது உமர் அவர்களுடைய சட்டத்தை கேட்டவுடனே போய் தொழில் கொள்கிறார் பேசக்கூடிய மேலான பெரியாருடைய சோழர்களே அந்த வரும் அவர்கள் வந்த வேகத்தில் அந்த சகோதரி என்று கூட பார்க்காமல் சகோதரி என்று கூட பார்க்காமல் அப்படியே அறைந்து இருந்தார்கள் அவருடைய அறையுடைய அந்த அறையுடைய வேகம் எப்படிப்பட்டதாக இருந்தால் இருந்திருந்தால் சத்திர ஆசிரியர் சொல்கின்றார்கள் அந்த பெண்ணுடைய கலையிலிருந்து இறக்க மதியும் அளவுக்கு வேகமாக அடித்தார்கள் கணேசுடைய மேலான பெரியாசிரிய சோழர்களே அடித்து விட்டு வேறு எந்த ஒரு கோபமும் இல்ல அந்த சகோதரியோட வேறு எந்த கோபமும் இல்ல ஒரே ஒரு கோபம் இஸ்லாத்தை தழுவிய கோபம் அடித்த உடனே ரத்தம் அறிந்தது ஆனால் அந்த ரத்தத்தை பார்த்து கூட அந்த தொடருக்கு உள்ளம் அசையவில்லை என்னுடைய சந்தைக்கு அடித்து விட்டேனே யாருமே என்ன உள்ளம் அசையவில்லை ஆனால் எப்ப அந்த பலான் பிறவியை காட்டுகின்றார்களோ சுவத்தாவுடைய அந்த பிறவியை காட்டுகின்றார்களோ உடனே அவர்களுடைய உள்ளத்தில் ஒரு நடுக்கம் ஏற்படுகின்றது செய்யக்கூடியது நாங்கள் தெரியாத சோழர்களே பலான் உள்ளங்களை சீராக்கக்கூடியது உள்ளங்களிலே ஒரு ஒரு விதமான வித்தியாசத்தை உண்டாக்கக்கூடியது பலானை ஓடக்கூடிய நபர்கள் இனிமையானவர்களாக இருப்பார்கள் பலானை கேட்கக்கூடியவர்கள் இல்லாதவர்களாக இருப்பார்கள் கிடைக்கக்கூடிய நிலவரத்தை யாருமே சொல்லுவர்களே இப்படிப்பட்ட பிரான் ஒரு ஒரு கடினமான ஒன்றிய வாழ்க்கையை மாற்றுகின்றது அதே போல கிடைக்கக்கூடிய மேலாளர் தெரியாத சகோதரர்களே இதே பராளி அல்லாஹ் யாரு இந்த பராளை புறக்கணிக்கின்றார்களோ இந்த புராணத்தை மாற்றம் செய்கின்றார்களோ எங்களுக்கு எல்லாம் இந்த புராணம் படி ஒரு பாக்கிய மாற்றிக்கொள்ள இயலாது என்றெல்லாம் சொல்கின்றார்களோ அந்த புரான் அது அது நதியுடைய காலத்துக்கு சரி ஒத்தா காலத்துக்கு சரி என்றெல்லாம் சொல்லுகின்றார்களோ இவர்களை பற்றி புறான் சொல்லுகின்றது அவன் அன்றைக்கு மகிழ்ந்த இந்த புராண புறக்கணிக்கின்றார்களோ இந்த புரான் வேண்டாம் என்று வெறுக்கின்றார்களோ இந்த குரானுக்கு மாற்றம் செய்கின்றார்களோ அவர்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கை இருக்கின்றது கஷ்டமான வாழ்க்கை கன்னியாகுமரியவர்களை நான் நினைக்கக்கூடாது கஷ்டமான வாழ்க்கை என்பது அது வெறும் பணம் இல்லாம செல்வம் இல்லாம ஏழ்மையில தான் நெருக்கடியான வாழ்க்கைன்னு நினைக்கக்கூடாது நெருக்கடி என்பது அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்தில் வரும் பணக்காரருக்கு ஒரு விதமாக வரும் ஏழைகளுக்கு இன்னொரு விதமாக வரும் அடித்தவனுக்கு இன்னொரு விதமாக வரும் பாவர்களுக்கு இன்னொரு விதமாக வரும் ஆட்சியாளர்களுக்கு ஒரு விதமாக வரும் பொங்கலோருக்கு ஒவ்வொரு விதமாக வரும் அல்லா இந்த கொரானுடைய வாழ்க்கையை புறக்கணிக்கக்கூடியவர்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கையை இருக்கின்றார் நாங்கள் பார்க்கிறோமா இல்லையா அல்லாவுடைய கட்டளை யாருக்கு எடுத்து பார்ப்போம் அல்லாவுடைய கட்டளை நீங்கள் பட்டியின் பக்கம் நெருங்க வேண்டாம் பட்டியின் பக்கம் நெருங்க வேண்டாம் என்று குரான் சொல்லுகிறது ஆனால் நாங்கள் வட்டித்தால் வேகமாக பணத்தை அதிகரிக்கக்கூடியது லாபங்களை கொண்டு வரக்கூடியது என்றெல்லாம் நினைத்து நாங்கள் வட்டியிலே கையெழுத்தோம் தெரியக்கூடியவர்களே அம்மா குழாக சொல்கின்றால் யாரெல்லாம் வட்டியிலே கையெழுத்தின்றார்களோ அவர்கள் பெண்களை என்னுடன் போருக்கு தயாராகுங்கள் போர் அவர்கள் தயாராகட்டும் கணேசனுடைய மேலான பெரியார்கள் சுமணர்களே இந்த சமூக சாதாரணமாக மாறிவிட்டது சமூக சாதாரணமாக மாறிவிட்டது பத்து நாங்கள் எப்போது ஒரு விஷயத்திலே பத்து உடைய விஷயத்தில நாங்கள் கையில் அதாவது கை சாப்பிடுகின்றோமோ உடம்படிக்கைக்கு ஒத்துக்கொள்கின்றோமோ அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா அந்த அர்த்தம் என்ன தெரியுமா யாரா நான் உன்னோட போர் கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்ன யாருக்கு செய்ய முடியும் அவ்வா போர் கொடுக்கிறது என்பது படைப்பட்டாலும் கொண்டு வந்து போர் கொடுக்க தேவையில்ல அதான் சொல்றாங்க அதாவது உலகத்தில் மிக குறைந்த விகிதாச்சாரங்கள் மிக குறைந்த விகிதாச்சாரத்துக்கு வச்சு கொடுக்கக்கூடிய நாடு ஜப்பான் ஆனால் அதே ஜப்பான் நாட்டுதான் பத்து மிக குறைவாக கொடுத்திருந்தார்கள் ஆனால் அதே ஜப்பான் நாட்டில் தான் அதிகமான தற்கொலைகள் நடக்கின்றது அதனாலும் தற்கொலைகளில் மிக அதிகமான தற்கொலைகள் வியாபாரத்தை சம்பந்தமான தற்கொலைகள் லப்டானி தற்கொலை செய்கிறார்கள் கன்னியாகுமரி பத்து அது அல்லா அதுல கையில வைத்திருந்தால் ஒரு நாலு வயது அல்லா கஷ்டத்தை வைத்திருக்க மாட்டார் பக்தியின் மூலமா எத்தனையோ பேர் தற்கொலை செய்து கொண்டு செய்து கொள்கின்றார்கள் அல்லாஹ் சுபகாரம் போட்டாரா பல தெளிவா சொல்லியிருக்கின்றான் அப்புமா ஒரு ரிமா ஒரு சதகான் பத்து இருக்கின்றது அது அது பணத்தை அப்படியே அழித்துவிடும் ஒரு சதகான் சதகாக்கள் பணத்தை அதிகரிக்கும் என்னுடைய வேளாண் பெரியாருடைய சகோதரர்களே ஆனால் எங்களுடைய சுட்டு சொல்லுவது ஏதா புறான நாம கேட்கறதுக்கு தயாரில்லை புறான பின்பற்றதுக்கு தயாரில்லை அதனால சுத்தி சொல்லுற மாதிரி செய்கின்றோம் சுத்தி சொல்லுது இல்ல சட்டத்தா கொடுத்தா குறைஞ்சு போகுது பத்து கொடுத்தா அது வரைக்கிறது எங்களை சுத்தி சொல்லுது புறான் சொல்லுது இல்ல மாற்றம் அதுக்கு மாற்றம் சொல்லுது நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாரில்லை அதனால வட்டில கைய வைக்கிறோம் அதாவது நாசத்திலே வந்து நிற்கின்றோம் நஷ்டத்திலே வந்து நிற்கின்றோம் சதக்கா கொடுக்கின்றார்கள் மக்கள் சதக்கா கொடுக்கக்கூடியவர்கள் பெரியக்கூடியவர்கள் சதக்காவை உள்ள பகர்ந்து கொடுக்கக்கூடிய மக்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா அல்லா சதக்காவுடைய பதக்கத்துல எங்கடா எங்கட பொருள்களை எங்கட பணத்தை அல்லா பாதுகாத்திருக்கின்றார் என்று சதக்கா கொடுக்கக்கூடியவர்கள் மிக தெளிவாக சொல்கின்றார்கள் என்று அவர்கள் அதை கண்டிருக்கின்றார்கள் சதக்கா அது பணத்தை அதிகரிக்கின்றது கண்ணியத்துக்குரியவர்களே அது பணத்தை சுத்தமாக்கின்றது அது பணத்தை தெளிவு சுத்தமாக்கின்றது இது கொரான் சொல்றது கண்ணியத்துக்குரியவர்களே ஆனால் கொரானை நாங்கள் எடுக்க தயாரில்லை அதனால குரான் சொல்றது இதற்கு எனக்கு குரான் சொல்றது எங்கள் உள்ளத்துக்கு ஏற்றுக்கொள்ள நாங்கள் திறந்திருக்கிறோம் எனவே என்னத்துக்குரிய வேளாண் பெரியார்கள் சோழர்களை கொரான் எல்லா விஷயங்களையும் வழிகாட்டிருக்கின்றது உதாரணத்துக்கு பற்றியுடைய விஷயம் هيبقى القلوب مش يقدر يقف على مش يقدر اطبق النور ولا اذاكر مش يقدر ايه تقول يا رب هو بدايه اليوم وانا عارف ليه بقى عشان خاطر مش هديك عارف كل الكلمه ده انا عارف எத்தனையோ பேர் எத்தனையோ பேர் வாழ தெரியாம வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் வாழ தெரியாம வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் படித்தவர்கள் அதை வாழ தெரியாது படித்த அதாவது பெரிய பட்டதாரிகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இந்த இன்று வாழ்க்கையை வைத்துக் கொண்டு வாழ தெரியாமல் இருக்கின்றார்கள் என்றால் எவ்வளவு பெரிய நஷ்டம் சோழர்களே இந்த பரானை நமக்கு ஒரு வெகுமதியாக அல்லா தந்திருக்கின்றான் அதே மாத்திரமல்ல இந்த பரானை அல்லா நம்முடைய நோய்களுக்கு ஷிஃபாவாகவும் ஆக்கியிருக்கின்றான் உலகத்திலும் இந்த பரானை நம்முடைய ஷிஃபா உலகத்தில் இருக்கின்றேன் இந்த குரான் ஷிஃபா ஆனால் ஷிஃபா என்ற படைக்கு வெறும் நோய் வந்துவிட்டால் அதுவும் அதிகமானவர்கள் செய்யக்கூடியவர்களே இதை நாம் குறை சொல்வதற்கு சொல்வதல்ல நம்முடைய முஸ்லிம்களுடைய பெரிய பெரிய குழப்பாடு ஒரு பெரிய திரையினம் இந்த இடத்திலே வீட்டிலே ஒரு ஒரு ஒரு யாராவது நோயாளிவிட்டால் அவருக்கு குரான் ஓதி அதை தண்ணீரை ஊழி குடிக்கப்படுகின்றோம் ஆனால் அதையும் வீட்டார்கள் ஓடுவது மிக குறைவு அந்த வீட்டுடையவங்க பரவாயில்ல சூரத்தில் பாத்தியாவ அந்த ஆள் போடக்கூடிய சூரத்தில் பாத்தியாவ ஓதி கூலி தண்ணிய கொடுக்கறது மிக குறைவு யாராவது ஒரு பிள்ளைக்கு சோதில்லையா அல்லது ஒரு மக்களுக்கு சோதில்லையா நோய்வாய் பட்டுட்டாரா தண்ணி அனுப்புறது பள்ளிக்கு பள்ளி அசுரத்தகத்துல கொண்டிருக்கு இந்த இந்த தண்ணியை உதவி பண்ணுவாங்க நீ நம்மள நடக்கிறதா இல்லையா அப்ப அதுல தோன்றது மாத்திரம் தான் போறாதா அதற்கு மாற்றம் தானா குரானாக தெரியும் என் நம்மிடத்திலே குரான் இல்லையா இல்லத்துக்குரியவர்களே நமக்கு அந்த குரானை ஓடி ஊழி கொடுக்க முடியாது நமக்கு ஒரு நோய் வந்துவிட்டால் ஏன் அந்த குரானை நாம் ஓடி அந்த நோய் மூலம் அந்த குரானின் மூலமா சிசாவை அடைய முடியாது தெரியக்கூடிய வேளாண் பெரியார்களே சவாலர்களே சூழத்தில் பாத்தியா அனைத்து நோய்களுக்கும் மறந்து ஆனால் நம்முடைய சில பேர் இந்த குரானை ஓடி ஷிபா காணுகின்றார்கள் எல்லாம் எல்லா நோயும் வந்து அந்த நோயை எல்லாரும் டாக்டர் எல்லா ஹாஸ்பிட்டல்களும் எல்லா டாக்டர்ஸ்மார்களும் யார் யாரெல்லாம் கொண்டுட்டு காட்ட முடியுமோ எல்லாத்தையும் காட்டி முடிஞ்சு எல்லாரும் கைவிட்டுட்டாங்க இதுக்கு பின்னால நீங்களும் உங்களோட போதும் அதுதான் சொல்லுவார் கடைசி டாக்டர் கையெழுத்துட்டா இப்ப இதுக்கு பிறகு எங்களால் ஒன்றும் செய்யலாது நீங்களோட பாடகத்திலே கேட்டுக்கோங்க அவட தெய்வத்திலே கேட்டுக்கோங்க எங்களோட முஸ்லிம்களுக்கும் சொல்றாங்க சொன்னதுக்கு பின்னால்தான் இப்ப ஒரு வாழது அதனால் ஒரு கொஞ்சம் ஓடிட்டாங்களே அதுல ஓடிட்டாங்க ஓடி தண்ணி கொஞ்சம் ஊதிட்டாங்க அத குடிக்கிறாரு சோட்டக்காரங்க இருப்பாரு பார்ப்போம் கண்ணியத்துக்குரிய வராது இல்ல கண்ணியவான்களே சௌரவர்களே அந்த அளவு ஒரு நம்பிக்கை எங்களுக்கு புறப்பாடாக இருந்து கொண்டிருக்கின்றது ஒரு ஆளுடைய மகத்துவம் என்னுடைய எதிர்பார்த்து வைத்திருக்கின்றது அதனால எங்களுக்கு கூட நம்பிக்கை இல்ல சிலர் கேட்கின்றார்கள் அது என்ன என்ன என்ன சயின்டிபிக்கல் என்ன ஆதாரம் இருக்கின்றது குரான் ஓது அந்த தண்ணீர் ஊது கொடுத்தா அதுல சிபா கிடைக்கும் என்று சயின்டிபிக்கல் என்ன ஆதாரம் இருக்கின்றது கேட்கின்றார்கள் குரான் மூலமா சிபா கிடைக்கும் என்பதற்கு சயின்டிபிக்கல் என்ன ஆதாரம் இருக்கின்றது கண்ணியத்துக்குரியவர்களே சயன்ஸ சொல்லி தந்தது குரான் சயன்ஸ சொல்லி தந்தது குரான் அந்த குரான்ல அல்லா சொல்கின்றான் ஒரு நம்பினுமையால் குரான் இவன் சொல்லியிருந்தால் எல்லா சயன்ஸையும் குரான்ல படிச்சுட்டு குரான் சொல்லி தந்த சயன்ஸை படிச்சுட்டு இவன் கேட்கின்றான் சயன்ஸுக்கு என்ன என்ன ஆதாரம் இருக்கின்றது குரான் மூலமாக ஷிஃபா கிடைக்கிறது அல்லாவோட சிலைந்து பழகுகிறார் உங்களுக்கு பேசக்கூடிய எல்லாரும் தெரியாத சொல்லுங்க இன்னும் நாம் மதம மதமைத்துவத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம் வெறும் துணியாவை மாத்திரம் நம்பி இருந்து கொண்டிருக்கின்றோம் நம்முடைய சிறார்கள் எடுத்து பாருங்கள் எங்களுடைய சிறார்கள் எங்களுடைய சிறார்கள் ஒரு ஆண் மரணமாக இருக்க வேண்டிய உள்ளங்கள் அந்த உள்ளங்கள்ல என்னவோ மரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது நாலு வயதுக்குள்ள மூணு வயது நாலு வயதுக்குள்ள என்னமோ படிக்கின்றது ஆனா இதே பிள்ளையை கூப்பிட்டு ராஜா அவருக்கு சூரத்தில் பாத்தியா தெரியுமான்னு கேட்டா அந்த புள்ள சூரத்தில் பாத்தியால இல்லாத முடிச்சது அலாந்து சூரத்தை தெரியுமான்னு கேட்டா அலாந்து சூரத்தா இருக்குமே தெரியாது இதுதான் நம்முடைய பிள்ளைகளுடைய நிரப்பாது பிள்ளைகளுக்கு நாம தான் ஒரு ஆள் ஓடல்ல படிக்கல நம்முடைய பிள்ளைகளையாவது ஒரு ஆளை படிக்கிறதுக்கு அதுக்காக வேண்டிதான் காலத்துல நேரத்துல கொடுக்கறதுக்கு முயற்சி செய்யறோமா பராம படிக்கிறதுக்காக வேண்டி நீங்க மதரசாக்களுக்கு அனுப்புங்க மக்தபுகளுக்கு அனுப்புங்கன்னா அதுக்கு பல பல கேள்விகள் இல்லத்துக்கு அப்பா மக்தபுக்கு எல்லாம் இவ்வளவு செலவழி கோணம் ஒரு மாதத்துக்கு ஐநூறு ரூபாய் கொடுக்குறதா இந்த குரான படிக்கிறதுக்கு ஒரு மாதத்துக்கு ஐநூறு ரூபாய் கொடுக்கணுமா கண்ணியத்துக்குரியவர்களே இந்த குரானுக்கு செலவழிக்க முடியும் ஒரு ரூபாயும் அல்ல வீடாக்க மாட்டார் ஆனால் இதே பணத்தை எடுத்து பணத்தை எடுத்து ஸ்கூலுக்கு ஒரு மாதத்துக்கு ஆயிரக்கணக்கு கொடுக்கிறதா இல்லையா ஸ்கூலுக்கு மாத்திரம் அல்ல ஸ்கூலுக்கு கூட்டிட்டு ஒரு ஆபாக்கு கொடுக்கிறாரா இல்லையா வேலைக்கு கொடுக்கிறாரா இல்லையா இன்னும் என்னென்னமான ஸ்கூல்ல கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் அதை வேலைக்கும் கொடுக்கிறாரா இல்லையா ஆனால் மதரசாவில் மாத்திரம் அதுக்கு பஸ்ட் தர வச்சிருக்கிறது பீஸ் கொடுக்கணும் சொன்னா பத்து தடவை சிந்திக்கிறது செய்யக்கூடிய மேலாளர் தெரியாத சோழர்களே நாம் இன்று குரானை விளங்கி வைத்திருக்கக்கூடிய அளவு இதுதான் இஸ்லாமிய நல்லதார்களே குரானுடைய மாதம் நம்மை முன்னோக்கி கொண்டிருக்கின்றது குரானை விளங்க வேண்டும் குரானுடைய மாற்றம் விளங்க வேண்டும் அந்த குரான் எங்களுக்கு இறக்கப்பட்ட குரான் அந்த குரான் இருக்கக்கூடிய உள்ளம் பரிசுத்தமான உள்ளம் சொன்னாங்க யாருடைய உள்ளத்துல பால் பகுதியில் அவர்கள் மரணம் இல்லையோ அது பாலடைந்த வீட்டுக்கு சமம் என்று சொன்னார்கள் பாலடைந்த வீடு என்று சொல்லக்கூடிய நேரத்தை அதுவே பாலடைந்த வீட்டுல இருக்கக்கூடிய பிஷாப்பு அதே போல பரால் நான் சொல்லுவேன் பாலடைந்த வீட்டில் இருக்கிறது பிஷாப்பு திங்கள் இருக்கக்கூடிய இடம் பரால் இல்லாத இடம் பரால் இல்லாத உள்ள சரிதான இடம் ஏ கணியத்துக்குரிய ஒரு ஆளுக்காக எனக்கு நேரம் கொடுக்க வேண்டும் என்னென்னமோ இடத்துக்கும் நேரம் கொடுக்கின்றோம் கம்ப்யூட்டருக்கு நேரம் கொடுக்கிறோமா இல்லையா கம்ப்யூட்டர் கிளாஸுக்கு நேரம் கொடுக்கிறோமா இல்லையா அதுக்கு இதுக்கு நேரம் கொடுக்கிறோமா இல்லையா எத்தனையோ அடிஷனல் கிளாஸ்களுக்கு நேரம் கொடுக்கின்றோம் ஆனால் எனக்கு இன்னும் குரான் ஓட தெரியாது எந்த வயது இப்ப முப்பதாயிட்டு நாற்பதாயிட்டு ஐம்பதாயிட்டு குரான் ஓட தெரியாது அதனால அந்த இடத்துல போயிட்டு அதனால் எனக்கு ஒரு பத்து நிமிஷம் தாங்க அரை மணிக்காரம் தாங்க அதனால் எனக்கு குரான கொஞ்சம் படிக்கிறதுக்கு ஆசை இருக்கிறது கேட்கக்கூடியவர்கள் நம்மில எத்தனை பேர் இருக்கின்றார்கள் அந்த காலத்துல ஓதின சூரத்தல் பாத்தியா இன்னும் அப்படியே வைத்துக் கொண்டிருக்கிறது அந்த சூரத்தல் பாத்தியாவை திருத்தோணும் இல்ல எல்லாம் கூட வாங்குவதில்லை சூரத்துள் சாத்தியா இல்லாது சொல்லுகளே இல்ல ஆனால் அந்த சூரத்துள் பாத்தியாவுடைய நிலைமை ரொம்ப ரொம்ப பந்தாவமாக இருக்கின்றது அதுமே பயனை பேசிட்டு ஆனால் சூழத்தில் பார்த்தால் என்னமோ என்று ஓடுகிறார்கள் உச்சரிப்புகள் எல்லாம் பிழையாக இருக்கின்றது ஆனால் அவர்களே பிழை என்பதை நான் சொல்ல பரவ சொல்லவில்லை ஆனால் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால் அந்த பிழையை நாங்கள் திருத்துவதற்கு எவ்வளவு முயற்சி செய்திருக்கின்றோம் அதற்காக எவ்வளவு காலத்தில் நேரங்கள் கொடுத்திருக்கின்றோம் எதிர்க்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களே வரக்கூடிய ரமதான் இது ஒரு நமக்கு ஒரு பெரிய பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு ரமதானாக இருக்க வேண்டும் நாங்கள் அல்லாடத்தை துவா கேட்க வேண்டும் யாரா இந்த ரமதானியாவது இந்த ரமதான் இருந்தாவது யார் அவருடைய வாழ்க்கையை மாற்றுகிறது யாரா இந்த ரமதான் இருந்தாவது ஒவ்வொரு நாளும் ஓடக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தந்தது யாரா இந்த ரமதானிலே எனக்கு பல புறாங்களை ஒரு புறாக பல குரான்களை முடிக்கக்கூடிய சாத்தியங்களை எங்களுக்கு தந்திருக்கு நாங்கள் துவா கேட்க வேண்டும் எல்லா கணேசபுரியவர்களை முடியாத விஷயம் அல்ல முடியாத விஷயம் அல்ல நாங்கள் கை நடித்தால் முடியும் ஒரு நாளைக்கு ரெண்டு ஜிசுவை முடித்தால் ஒரு அதாவது ரெண்டு குரான்கள் ஓடலாம் ரெண்டு ஜிசுக்கள் ஓடினால் ரெண்டு ஒரு ஜிசு ஓடினால் ஒரு குரானை இலவசமாக முடிக்கலாம் எனவே கன்னியாகுமரிய இஸ்லாமிய நல்லதார்களே சகோதரர்களே நாங்கள் இந்த குரான் இறக்கப்பட்ட மாதத்தை பெண்மைப்படுத்துவதற்காக இருந்து நாங்கள் குரானை ஓட ஆரம்பிக்க வேண்டும் குரானின் சொல்லி நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும் அதே போன்று குரான் ஓதி சொல்லியிருக்கக்கூடிய தகாத கொள்கைகளை நாங்கள் பூர்த்தியாக அதில் இருந்து குரானை கேட்பதற்கு குரானை கேட்பதற்கு கண்ணியக்கூடியவர்களே அந்த கொள்கைகளை நாங்கள் அதிகமாக சொல்ல வேண்டும் அதே நேரத்தில் மற்றவர்கள் ஓடக்கூடியவர்களை நாங்கள் கேட்க வேண்டும் நாங்கள் மற்றவர்களுக்கு ஓடி காக்க வேண்டும் இப்படியான நல்ல இதே விடயங்களில் நம்மை ஈடுபடுத்துவது அல்லாஹ் சுபகான நம் அனைவருக்கும் தந்தை சொல்வானாக அல்லா நம்முடைய பாவம் நிமித்தியாமா அல்லா நம்முடைய புத்த குறைகளை நிமித்தியாமா யாழ்லா பாவத்தை பரிசுத்தமான வாழ்க்கை பாக்கியாமா யாழ்லா புறான் இந்த மாதம் யா யா நம்மை நெருங்கிக் கொண்டிருக்கிறது யாழ்லா நம்முடைய ரஹ்மானே புறானிலே எங்களுக்கு ஒரு இன்பத்தை தந்திரியாங்களா யாழ்லா புறான் ஒன்றிலே இன்பத்தை தந்திரியாங்களா யாழ்லா பாதை விளங்குவதற்கு விளங்குவதில்லை எங்களுக்கு ஒரு இன்பத்தை தந்திரியாங்களா புறானை புறானின் படி எங்களுடைய வாழ்க்கையை மாற்றியாங்களா நான் எதை சொல்லியிருந்தோம் வாழ்க்கையில் எடுத்து நடக்கும் நடக்கக்கூடியவர்களாக நம்மை ஆக்கிரியா அல்லா யா அல்லா ரபி ரஹ்மானே எங்களுடைய ஜாக்களை வச்சுக்கோ யா அல்லா விவசாயத்தினுடைய பாம்பலை மன்னிச்சியா அல்லா உஸ்தாத்மார்களுடைய பாம்பலை மன்னிச்சியா அல்லா யா அல்லா நம்முடைய ஜாக்களை கபூஷன் யா விஷயம் வாசல் தாவான்